الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحابه أجمعين قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد من عمل صالحا من ذكر أو أنثى فلنحيينه حياه طيبه وقال النبي صلى الله عليه وسلم احب الاعمال الى الله ادومها او كما قال عليه الصلاه والسلام صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين புகழ் அனைத்தும் அல்லா ஜல்லஷானபு தாலாவிற்கே உரித்தாகுக எம்பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சகாபாக்கள் தாபெயின்கள் தப தாபெயின்கள் சுகதாக்கள் சாலிகின்கள் நாதாக்கள் நல்லவர்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக அன்புக்கும் இறைநேசத்திற்கும் உரித்தான் அல்லாஹுவின் நல்லடியார்களே இன்று அண்ணல் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மதினமா நகரத்திலே வாழ்ந்த காலத்தில் என்னென்ன விஷயங்களை விரும்பினார்கள் அண்ணலார் விரும்பிய விஷயங்கள் என்னென்ன பெருமானார் எதை விரும்புகிறார்களோ அதை அல்லாஹ் விரும்புவான் அல்லாஹ் எதை விரும்புவானோ அதைத்தான் பெருமானார் விரும்புவார்கள் இந்த நாயகம் விரும்பிய விஷயங்கள் மொத்தம் எத்தனை அன்பிற்குரியவர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே ஹதீஸ் நூட்களிலே கன்சுல் உம்மால் போன்ற நூட்களிலே ஏராளமான ஹதீசுகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி செல்லம் விரும்பியவை என்று அதில் தனித்தனி துறைகளாக பிரிக்கிறார்கள் அமல்களில் பெருமானார் விரும்பியது எது மனிதர்களில் பெருமானார் யாரை விரும்பினார்கள் செயல்பாடுகளில் பெருமானார் எந்த செயலை விரும்பினார்கள் விஷயங்களில் எந்த விஷயங்களை விரும்பினார்கள் உணவிலே பானத்திலே எதை விரும்பினார்கள் ஜிஹாதிலே பெருமானார் எதை விரும்பினார்கள் இடங்களில் பெருமானார் எந்த இடத்தை விரும்பினார்கள் வீடுகளில் பெருமானார் எந்த வீட்டை விரும்பினார்கள் மார்க்கத்தில் பெருமானார் எந்த மார்க்கத்தை விரும்பினார்கள் என்று தனித்தனி துறைகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது அவற்றிலிருந்து ஒரு சில விஷயங்களை மட்டும் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் ஒரே ஒரு கேள்விக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எட்டு பதில்களை எட்டு சஹாபாக்களுக்கு கொடுக்கிறார்கள் நாயகத்திடத்தில் ஒரு ஜகாபி வந்து கேட்கிறார் நவிய நாயகமே அல்லாவுக்கும் ரசூலுக்கும் பிடித்த அமல் எது ஐயுல் அம்மாலி அஃலலு இலல்லாஹ் அல்லாஹ் ரசூலுக்கு பிடித்த அமல் எதுன்னு கேட்டார் இந்த கேள்வியை கேட்டு சகாபாக்கள் மொத்தம் எட்டு எட்டு பேர்களுக்கும் எட்டு பதிலை பெருமானார் சொல்கிறார்கள் அந்த எட்டுமே பெருமானாருக்கு பிடித்ததுதான் ஒரு சகாபி வருகிறார் ஆகவே அமல்களிலேயே சிறந்தது எது என்று கேட்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் திலாவத்துல் குர்ஆன் குர்ஆனை ஓதுவதுதான் அமல்களில் சிறந்தது எனக்கு பிடித்தமானது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹஜ்ஜத்தினுடைய வேளையில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா உமர் ரலியல்லாஹு தஆலா மூன்று பேரும் தஹஜ்ஜத்தின் வேளையிலே சென்று கொண்டிருக்கிறார்கள் அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா ரொம்ப அழகாக கிராத் ஓதி கொண்டிருக்கிறார் அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ஈமான் கொள்வதற்கு முன்பதாகவே 70 சூரா மனப்பாடம் பண்ணிட்டாங்க அவ்வளவு பெரிய ஆற்றல் நிறைந்த சஹாபி அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ஒரு சின்ன பையன் ஆடு மேய்க்கிற இடையன் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயணத்தில் செல்லுகிற பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா சென்றார்கள் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊதை சந்திக்கிறார்கள் ஒரு பெரிய மனிதர் இருக்கிறார் அவருக்கு ஒரு ஆடு கோடு ஆட்டிலே பால் கறந்தவர் சாப்பிட்டுக் கொள்ளுவார் அந்த சின்ன பையன் சொன்னா இருக்கிற ஆடு ஒண்ணு பால் கொடுக்காத ஆடு அது பெண்ணை அண்டாத ஆடு அது அந்த ஆடு எல்லாம் ஒன்றும் பால் எல்லாம் கொடுக்காது இல்ல இல்ல ஒரு அதிசய மனிதர் இருக்கிறார் அழைத்து செல்லப்படுகிறது பெருமானார் கை வைக்கிறார்கள் பால் கறக்கிறது எதையோ ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் பெருமானார் பால் வருகிறது தானும் குடிக்கிறார்கள் தோழர்களுக்கு கொடுக்கிறார்கள் சகாபாக்களுக்கு கொடுத்தார்கள் அப்துல்லா இப்னு மஸ்ஊதும் குடித்தார்கள் குடித்து முடித்தவுடன் செல் தோத்த அப்துல்லா இப்னு மஸ்ஊத் எனக்கு பால் கொடுத்தாய் அதனால் நீ எதை வேண்டுமானாலும் கேள் நான் கொடுக்கிறேன் என்றார் எதை வேண்டாலும் கேள் நான் கொடுக்கிறேன் அப்துல்லா இப்னு ரொம்ப உஷாரான சின்ன பையன் எனக்கு சுருக்கம் வேண்டாம் அது வேண்டும் இது வேணும்ல கேட்கல இந்த பால் கறக்கும் போது ஏதோ ஒரு துவா ஓதுனீங்களே அதை மட்டும் சொல்லுங்க அதை வச்சு நான் இருக்கிற ஆட்ல எல்லாம் கறந்துருவேன்ல பெரிய ஹோல்சேல் கம்பெனி ஆரம்பிச்சிருவேன்ல அதை மட்டும் கொடுங்கள் பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இன்னக்க லகுலாமுன் முஅல்லம் உன்னை பார்த்தா பெரிய அறிவாளி மாதிரி தெரியுதுன்னாங்க இந்த வார்த்தை அவரை அறிவாளியாக மாற்றியது அனவி பிக்குகளை ஏராளமான சட்டங்கள் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு இடத்திலிருந்து எடுத்துக் கொடுக்கப்பட்ட சட்டங்கள் தான் இந்த அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா இரவு நேரத்திலே ஓதிக்கொண்டிருக்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹு அந்த வழியா கிராஸ் ஆகறாங்க சொன்னார்கள் பெருமானார் குர்ஆன் எப்படி இறங்கியதோ அப்படியே ஓதிக்கொண்டிருக்கிறார் இவர் குர்ஆன் இறங்கிய மாதிரியே ஓதுகிறார் இதை கேட்டவன அபுபக்கர் அலி எல்லாம் உமர் அலி அல்லாஹ்னு நினைக்கிறாங்க மனசுக்குள்ள ஒவ்வொருத்தரும் தனித்தனியா காலையில விடிஞ்ச உடனே இந்த செய்தியை இந்த சந்தோஷமான செய்தியை அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு இடத்துல எடுத்து சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறார்கள் உமரும் நினைத்தார்கள் சுபுஹ் முடிஞ்ச உடனே மசூத் இப்னு மஸ்ஊத் அவருடைய வீட்டுக்கு உமர் எல்லாம் வேக வேகமாக செல்கிறார்கள் இந்த செய்தியை சொல்லிவிட வேண்டும் என்று சந்தோஷப்படுவார் என்று போனா வீட்டுக்குள்ள அபுபக்கர் அலி ரலியல்லாஹ் உள்ள இருந்து வெளியே வர்றாங்க செய்தியை சொல்லிவிட்டு இங்கும் என்னால் அபுபக்கரை முந்தவில்லையே முந்த முடியவில்லையே என்று அங்கலாய்த்துக் கொண்டார்கள் வரலாறு சொல்கிறார் திலாவத்துல் குர்ஆன் சஹாபாக்களிடத்திலே நிறைந்திருந்தது அஹபுல் அமால் ரொம்ப பிடித்தமானது ரசூலுக்கு பிடித்தமானது திலாவத்துல் குர்ஆன் இன்னொரு சகாபி வர்றாரு நபிகள் பெருமானார் கேட்கிறார் அமல்களிலேயே சிறந்தது எது நாயகமே என்று கேட்க பெருமானார் சொன்னார்கள் அதுவமுகம் ஒயின் கல்லத் அமல் கம்மியா இருந்தாலும் அதை நிரந்தரமா செய்வது என்றார்கள் சில பேர் இருக்கிறாங்க என்னைக்கோ ஒரு நாள் செய்ய வேண்டியது அதுக்கப்புறம் ஆயில் கணக்கில் விட வேண்டியது அதுக்கப்புறம் திருப்பி ஆரம்பிக்க வேண்டியது திருப்பி ரெண்டு மாசம் ஓடும் கவலையும் கஷ்டம் வந்துட்டா பொருளாதார சிக்கல் வந்துட்டா நேரா பள்ளிவாசல் கூடி வந்துருவாரு ஒரே தஸ்மீக என்ன அதை உருட்டை இதை உருட்டை ஒரு ஆயிரம் ரெண்டாயிரத்தை பார்க்க ஆரம்பிச்சுட்டாவே ரெண்டு வக்து காலி ஆயிடும் கணக்கில் பார்க்க ஆரம்பிச்சான்னா ஜும்மா ஜும்மாவுக்கு மட்டும் வருவாரு கோடி கணக்கில் பார்க்க ஆரம்பிச்சா என்கிட்டயே நூறு பேர் வேலை செய்யறான் நானே ரப்பு எனக்கு எதுக்கு ரப்பு என்று சொல்லிட்டு ஜும்மா ஜும்மாவெல்லாம் போய் பெருநாள் பெருநாளைக்கு வருவார் பல கோடிகள் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான கோடிகளை பார்த்தால் அந்த பெருநாள் தொழுகையும் இருக்காது இதுதான் நம் சமுதாயத்தின் நிலை அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா நியத்து செய்கிறார்கள் நாயகத்திடத்திலே சென்றார்கள் நாயகமே ஒவ்வொரு நாளும் நான் ஒரு குர்ஆனை முடிக்க ஆசைப்படுகிறேன் நீங்கள் அனுமதி கொடுக்கிறீர்களா பெருமானே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன்னால் முடியாது அம்ரே வாலிப முறுக்கிலே சொல்லுவாய் வயது ஆக ஆக முடியாது நாயகமே அதை விடுங்க ரெண்டு நாளை குர்ஆனை முடிப்பதற்கு எனக்கு அனுமதி கொடுங்கள் வேண்டாம் உன்னால் முடியாது அது அப்படியானால் மூன்று நாளில் ஒரு குர்ஆனை முடிப்பதற்கு எனக்கு அனுமதி கொடுங்கள் பெருமனா சரல்லா சொன்னாங்க வேண்டாம் அம்பரே இதுக்கு முன்னால் முடியா இல்லை நாயகமே நீங்கள் அனுமதி கொடுங்கள் நாயகமே பெருமானார் மூன்று முறை கேட்க அனுமதியும் கொடுத்தார்கள் சரி முடித்துக்கொள் என்று சொல்லுகிறார்கள் கடைசி காலத்தில் அமருபின் நாசர் அலி அல்லாஹுத்தாலா பெருமானாரிடத்திலே அனுமதியை வாங்கிவிட்டேன் ஆனால் இப்பொழுது முடியவில்லையே என்று அங்கலாய்த்துக் கொண்டார்கள் அம்ரை பார்த்து பெருமானார் என்று சொன்னார்கள் எதை செய்கிறாயோ குறைவாக இருந்தாலும் அதை நியமமாக செய்கின்றார்கள் அதை நியமமாக செய்கின்றார்கள் அன்புக்குரியவர்களே ரெண்டு ரக்காத் தொழுகிற பழக்கம் இருக்கிறதா அதை நியமமாக செய்ய வேண்டும் தஸ்மீகின் பழக்கம் நியமமாக இருக்க வேண்டும் ஒரு நாள் ஆர்வம் வான வரைக்கும் போகும் அடுத்த நாள் பூமிக்கு கீழே போயிடும் மார்க்கம் இதை விரும்பவில்லை இன்னொரு சகாபி வருகிறார் பெருமானார் செலல்லா அலைஹி வஸல்லத்தை பார்த்து கேட்கிறார் அமல்களிலேயே உங்களுக்கு பிடித்தமானது எது நாயகமே பெருமானார் செலல்லா அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அஸ்ஸலாத்து லிவக்திஹா அந்தந்த நேரத்தில் தொழுவது என்றார் நேரம் வந்த உடன் தொழுகைக்கு நின்று வேண்டும் அஸ்ஸலாத்து லிவக்திஹா சஹாபாக்களில் அப்படி இருந்தார்கள் முகமது இப்னு ஹனீஃப் ரலியல்லாஹு தஆலா அப்துல்லாஹ் இப்னு உம்மு மக்தூம் ரலியல்லாஹு தஆலா போன்ற சஹாபிகள் எல்லாம் எப்பொழுதுமே முன்வரிசையில் நிற்பார்களாம் வாழ்க்கையில் ஒரு தொழுகையை விட்டதாக வரலாறு இல்லை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னைக்காவது தொழுகையை விட்டு வரலாறு உண்டா சக்கராத்து நேரத்திலும் கூட கால்கள் இழுக்க இழுக்க பள்ளிக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்களே அஸ்ஸலாத்தில் வக்தியா அந்த நேரத்தில் தொழுதார்களே இன்றைக்கு நம் சமுதாயத்திலே அந்த நிலை இருக்கிறதா எந்த அளவுக்கு ஆர்வம் இருந்து வரலாற்றிலே செய்திகள் உண்டு இந்த முதோர காத்து கிடைத்து விட வேண்டும் என்று சொல்லி ஒரு சகாபி புகாரியில பதிவான ஹதீஸ் ஒழு செஞ்சுட்டு வர்றாரு பெருமானார் ருக்குவுக்கு போயிட்டாங்க உடனே அங்கேயே ருக்கு செஞ்சிட்டார் பெருமானார் முன்னாடி இருக்கிறாங்க ஒரு அஞ்சாறு சப்புக்கு முன்னாடி ருக்கு செஞ்சு ருக்குலயே வந்தாராம் ஒரு ரக்காத் கிடைக்க வேண்டும் என்ற ஆசையில் பெருமானார் தொழுகையை முடித்துவிட்டு கேட்டார்கள் யார் ருக்குலயே வந்தால் யாருன்னு கேட்டாங்க நீங்க நம்மளே நிறைய பேர் வருவாங்க நம்ம நோக்கம் அவங்களுக்கு ஜமாத் கிடைக்கணும்னு வந்தாங்க நமக்கு நோக்கம் என்ன தெரியுமா அப்படி அவுதுல ஒளி செஞ்சிட்டு இருப்பாரு சில பேர் இமாமுக்கு இசாரா கொடுப்பாங்க ஒளிச்சீரேங்கறத இமாம் ருக்குவுக்கு போகும்போது அப்படின்னா சீக்கிரம் எந்திரிக்காத நான் வந்துட்டு இருக்கிறேன் ஒரு சில ஹவுஸ்லயே தக்பீர கட்டிடுறாரு அல்லாஹ் அக்பர் ஒரே தக்பீர் தான் ருக்குவுக்கு தான் தக்பீர் தஹரீமாவுக்காக ஒரே தக்பீர்ல செல்லுன்னு போவாரு ஜெட்டு வேகத்துல ஏன்னா ஒரு ரக்காத்து போயிருமா எந்திரிச்சு தொழுகணுமா இல்லையா இவருக்கு ஒரு ரக்காத்து போகல எல்லாமே சேர்ந்து போயிருச்சு இரண்டு தக்பீர்களை சொன்னால் தான் தக்பீர் தஹரீமா ஒன்று ருக்குவுக்கு செய்கிற தக்பீர் ஒன்று இரண்டு தக்பீரை சொன்னால் தான் அந்த தொழுகை கூடும் இல்லை என்றால் கூட அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம் பெருமானார் தனல்லா அலைஹி சொன்னார்கள் நாயகமே ஜமாத்தில் சேர வேண்டும் என்ற ஆசையில் தான் வந்தேன் அல்லாஹ் உங்களுக்கு ஆசையை அதிகமாக்குவானாக இனிமேல் இப்படி வராதீர்கள் தொழுகை வக்காராக கம்பீரமாக தொழ வேண்டியது அதனால் நீங்கள் நிதானமாக வாருங்கள் கிடைத்ததை நீங்கள் தொழுகுங்கள் மிச்சத்தை எழுந்து நீங்கள் பூர்த்தி செய்யுங்கள் என்றார்கள் ஹூமான் நபிகள் கோமான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இமாமே இல்லை ஆனால் தொழுவதற்கு நம் சமுதாயத்திலே ஆட்கள் தயாராக இல்லை ஒரு வரலாறு அண்ணாம அக்காணி அடிக்கடி சொல்லுவார்கள் லத்தாயிபே அக்காணி என்ற ஒரு நூல் உண்டு அதுல பார்த்தோம் சொன்னா ஒரு 50 பக்கம் அறுபது பக்கத்துக்கு ஒருக்க இந்த வரலாறு சொல்லிடுவாங்க அசன் பசரி ரஹமத்துல்லாஹி தாரா அலிகன் அவர்கள் சொன்னார்களாம் நாற்பது நாள் இமாம் ஜமாத்தோடு யார் தொடர்ந்து தொழுகிறாங்களோ அவங்களுக்கு ஒரு எரும மாடு பிரிண்டாங்க வந்ததே கூட்டம் நாற்பது நாள் எல்லாம் கரெக்டா தொழுது முடிச்ச உடனே யாருக்கு எரும மாடு வேணும்னு கேட்க ஒரு ஆள் எனக்கு வேணாம் எனக்கு வேணாம் தொழுது கிடைச்சதே எனக்கு பெரிய பாக்கியம் அதனால எனக்கு வேணாம் எனக்கு வேணாம் டச் இத ஃபாலோ பண்ணி ஒரு இமாம் நம்ம ஜலாலஜத்து மாதிரி சொல்லிவிட்டாங்க யாரு நாற்பது நாள் தொடர்ந்து இமாம் ஜமாத்தோடு தொழுகிறாரோ அவருக்கு ஒரு எரும மாடு ஃப்ரீன்னு சொன்ன உடனே நம்மாட்ட சொன்ன விடுவானா கூட்டம் அழமோதுது அஞ்சு நாள் முடிஞ்ச உடனே கேட்டாங்க ஹஜ்ரத் அஞ்சு முடிஞ்சு முப்பத்தஞ்சு நாள் தான் இருக்கு மாடு எங்க ஐயாயிரம் பேர் வந்துட்டான் இவர் சம்பளம் ஒரு மாடு வாங்குறதுக்கே பத்தாரு ஐயாயிரம் பேர் பத்து நாள் முடியுது அதுல என்ன முப்பது நாள் தான் இருக்கு மாடு எங்க முப்பத்தஞ்சு நாள் முடிஞ்சு நான் அஞ்சு நாள் தான் இருக்குது அஞ்சு நாள் வந்த உடனே என்ன இருபத்தஞ்சு வக்து தான் அதுல எங்க கட்டி வச்சிருக்கிறீங்க மாட்டை அவருக்கு பாவம் வைத்த கலக்குது ஐயாயிரம் பேர் கேட்கிறாங்க அடிச்சே கொண்டு ஓடுவானு போல தெரியுது என்ன செய்யறதுன்னு ஒண்ணுமே புரியாத நிலை முப்பத்தொன்பது நாள் முடிஞ்சு நாற்பதாவது நாள் சுபுகு முடிச்ச உடனே அந்த கூட்டம் மொத்தமும் சேர்ந்து அசரத் ஐயாயிரம் பேர் வந்திருக்கிறோம் மாடு எங்க கட்டி வச்சிருக்கிறீங்க இந்த ஊரை ஃபுல்லா நாங்க சுத்திட்டோம் எங்கும் மாடு இல்லை எங்கே இருக்கிறது அஜர் சொன்னாரு அதெல்லாம் பொள்ளாச்சிக்கு அங்கிட்டு ஏதோ ஒரு இடத்தை சொல்லி இந்த இடத்திலே கட்டப்பட்டிருக்கிறது நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க அசரத்துக்கு அசர் தொழுகைக்கு பின்னாடி இவர் எஸ்கேப் ஆயிட்டார் வம்பே வேணாம் ஏன்னா இசாவுக்கு பின்னாடி கேட்பான் அதிலிருந்து ஒருவர் சொன்னாராம் எங்கே போய் விட போகிறார் அவர் எங்க போயிட போறார் அசர் தொலை வைத்தார் தான் வரவில்லை பக்கத்துல தான் இருக்கணும் போன பண்ண அதை பண்ணு இதை பண்ணு நம்ம பாஷையில சொல்றதா இருந்தா அவர்கள் தேட சொன்னார்கள் தேடி பிடித்து இமாம் கொண்டு வரப்படுகிறார் இஷா தொழுகை முடிகிறது முடிந்தவுடன் கேட்டார்களா எறும்பு மாடு எங்க அவர் சொன்னாரு மாஷா அல்லா நாள் தொடாம் நீங்கள் விடாமல் தொழுதீர்கள் அல்லாஹ் ரபுலாலமீன் உங்கள் அனைவருக்கும் சொர்க்கத்தில் எறும்பு மாடு தருவான் சொர்க்கத்தில் உங்களுக்கு எரும மாடு தருவாங்க அதுல ரெண்டு பேர் கேட்டாங்க சொர்க்கத்துல போய் நாங்க மாடு மேய்ச்சிட்டாலே முடியும் சொர்க்கத்தில் எரும மாடா வந்தால் எல்லாம் ஒன்னா சேர்ந்து சொல்லுச்சான் நீங்க இப்படி சொல்லுவீங்கன்னு எங்களுக்கு தெரியும் அதனாலதான் நாற்பது நாள் ஒளிச்செய்யாமே தொழுதோம் நானா அதனாலதான் நாற்பது நாள் ஒளிச்செய்யாமே தொழுதோம் அன்பிற்குரியவர்களே நம்முடைய தொழுகையின் நிலை இது கொஞ்சம் நாம் எண்ணி பார்க்கிறோம் பெருமானார் இடத்தில் நிகழ்த்திற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் எனக்கு அமல்களிலேயே பிரியமானது என் கண் குளிர்ச்சி தொழுகை என்றார்கள் பூமான் நபிகள் பூமான் செல்லல்லா அலைஹி வஸல்லம் இன்னொரு சஹாபி வருகிறார் நபியே நாயகமே அமல்களிலேயே சிறந்தது எது நாயகமே என்று கேட்கிற பொழுது சில துர்ரகம் உங்களுக்கு பிடித்தமான அமல் எது சீலத்துர்ரஹம் சொந்த பந்தங்களை நேசித்து வாழ்வது என்றார்கள் நபிகள் கோமான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்து ஐந்தாவதாக ஒருவர் வருகிறார் நபியே நாயகமே அமல்களிலேயே ரொம்ப சிறந்த அமல் எது நாயகமே உங்களுக்கு பிடித்த அமல் எது நாயகமே இது ஹாலு சுரூரி அலல் முஸ்லிமீன் முஸ்லிம்களுக்கு சந்தோஷத்தை தருவது என்றார்கள் பெருமானார் செல்லல்லா அலைஹி வஸல்லம் நாயகன் யார் வந்தாலும் சந்தோஷப்படுத்துவார்களாம் புகாரியில் ஒரு ஹதீஸ் வரும் ஒரு சஹாபி நினைத்துக் கொண்டு வருவாராம் நாயகம் இன்றைக்கு தூங்கிக் கொண்டுதான் இருப்பார்கள் என்று நினைத்து வந்தால் பெருமானார் தூங்கிக் கொண்டிருப்பார்களாம் பெருமானார் இன்றைக்கு வணங்கிக் கொண்டிருக்கிறார் பெருமானார் வீட்டுக்கு செல்லலாம் அநேகமாக அவர்கள் தொழுது கொண்டிருப்பார்கள் என்று நினைத்துக் கொண்டு வந்தால் பெருமானார் தொழுது கொண்டிருப்பார்களாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு உபதேசம் செய்வார்கள் என்று நினைத்துக் கொண்டு வந்தால் பெருமானார் உபதேசம் செய்து கொண்டிருப்பார்களாம் மற்ற மக்களுக்கு சந்தோஷத்தை தருபவர்களாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்தார்கள் நாம அப்படி என்னைக்காவது வாழ்ந்திருக்கிறோமா அடுத்தவனுக்கு சந்தோஷமா நம்மளை பார்த்தாலே பயப்படுறான்ல அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும் இது காலு சுரூர் ஹுசைன் அலி அல்லாஹு தஆலாவினுடைய மரணத்திற்கு பிறகு குளிப்பாட்டக்கூடியவர் பார்த்தாராம் ரெண்டு பக்கமும் தெரியும் அந்த பனியன் போட்ட அடையாளம் இது போல கயிறு சுமந்த அடையாளம் வடு தெரிகிறது ஒளிச்சஞ்சா எப்படி கருப்பா தடிப்புகள் இருக்குமோ அந்த தழும்புகள் தெரிகிறது குளிக்க வைக்கிறவங்களுக்கு ஒண்ணுமே புரியல இவருக்கு எதுக்கு தழும்பு ரெண்டு பக்கமும் புரியவில்லை சில நாட்களுக்கு பிறகு ஒரு வீட்டிலிருந்து செய்தி வந்ததாம் ஒரு வீட்டிலிருந்து ஒரு வயதான அம்மா சொன்னார்களாம் இதுவரை யாரோ ஒருவர் இரவு நேரத்திலே என் வீட்டுக்கு வெளியே தண்ணீரை நிரப்பி விட்டு செல்லுவார் இப்பொழுது எங்கள் வீட்டிலே தண்ணீரை நிரப்புவதற்கு யாரும் இல்லையே என்று அந்த வயதான கிழவி அங்கலாய்த்துக் கொண்டார்களாம் அதற்கு பிறகுதான் தெரிந்ததாம் பல வருடங்களாக அந்த பெண்ணுக்கே தெரியாமல் வீட்டுக்கு சென்று அந்த பெண்ணுக்கு தண்ணீர் இறைத்து உதவி இருக்கிறார்கள் அண்ணல் பெருமானாரின் மடியில் தவழ்ந்த அருமை செல்வங்கள் ஹசனும் ஹுசைனும் என்றால் அன்புக்குரியவர்களே அந்த பெண்ணை மகிழ்விக்க வேண்டும் சந்தோஷமாக அவர்களுக்கே தெரியாத விதத்தில் மகிழ்விக்க வேண்டும் என்று இருந்த அவர்களின் வாழ்க்கை எங்கே நம்முடைய வாழ்க்கை எங்கே யோசித்து பார்க்கிறோம் பெருமானார் இதைத்தான் விரும்புகிறார்கள் இது கால சுரு எங்கேயோ காஷ்மீரில் இருக்கக்கூடிய எங்கோ ஒரு மூலையில் இருக்கக்கூடிய பல நாடுகளை தாண்டி இருக்கக்கூடிய ஒரு முஸ்லிம் சந்தோஷப்பட வேண்டும் இது கால சுரூரி அலல் முஸ்லிமின் இதுதான் பெருமானாருக்கு ரொம்ப பிடித்தமானது அடுத்து ஆறாவது ஒருத்தர் வந்தார் நாயகனே அமல்களிலேயே பிடித்தமானது எது நாயகனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் ஹிஃப்துல் லிசான் எனக்கு அமலிலேயே ரொம்ப பிடிச்சமானது கொஞ்சம் நாவடக்கம் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி நம்மிடம் தான் நாம் இருக்கிறது என்பதற்காக கண்டதையும் பேசுவது சிறந்த முறையல்ல நாவை அடக்கி வாழ்வன் தான் யார் நாவுக்கு அரசனாக இருக்கிறானோ அவன் தான் உண்மை அரசன் நாவை கட்டுப்படுத்த தெரியாத அரசன் கூட வீழ்ந்த வரலாறுகள் தான் உண்டு நாவடக்கம் மிக அவசியம் பொய் சொல்லுதல் கோல் சொல்லுதல் ரீபத் புறம் பேசுதல் அடுத்தவர்களை இட்டுக்கட்டுதல் என்று இந்த நாவு சம்பந்தப்பட்ட ஏராளமான பிரச்சனைகள் இருக்கிறது பெருமனா ஸல்லல்லாஹு அலைஹி நாவை அடக்குங்கள் என்றார்கள் ரெண்டு பெண்ணை பற்றி பெருமான இடத்தில் சொல்லப்படுகிறது நாயகமே ஒரு அம்மா எப்ப பார்த்தாலும் தொழுகுது எப்ப பார்த்தாலும் நோன்பு வைக்குது எல்லாம் செய்து நாயகமே ஒரே நல்லவன் தான் ஆனா ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் தான் ஆறாங்கடிமா அப்பப்ப சொல்லிக்கிட்டே இருக்கு பக்கத்து வீட்டுல வம்ப இழுத்துருது சண்டை போட்டுறது கொஞ்சம் நாவு அதுக்கு நீளம் நாயகமே பெருமனா செல்லலாம் அலைவு செல்லம் சொன்னார்களாம் அந்த பெண் நரகிற்கு செல்வார் என்றார்கள் இன்னொரு பெண்ணை பற்றி அறிமுகப்படுத்தப்படுகிறது நாயகமே எதுவுமே செய்யறதில்லை தொழுகிறது இல்ல நோன்பு வைக்கிறது இல்ல எதுவும் செய்யறது இல்ல ஆனா ஒரு நன்மை மட்டும் இருக்கிறது ஒரு பிளஸ் இருக்கிறது என்னன்னா அடுத்தவர்களுக்கு உபகாரியாக இருக்கிறார் பக்கத்து வீட்டுல ஆஸ்பத்திரிக்கு போகணுமா நான் வர்றேன் கிளம்பிடுறா யாருக்காவது கஷ்டமா தான் வந்து நிற்கிறாள் பெருமானார் சொன்னார்கள் இவர் சொர்க்கவாசி என்றார்கள் பகைப்புதுல் நிசான் நாவை பேணுதல் இருக்கிறது இது பெருமானாருக்கு பிடித்தமானது ஏழாவதா ஒருத்தர் வந்தாரு நாயகமே அமல்களில் உங்களுக்கு பிடித்தமானது எது நாயகமே என்று கேட்கிற பொழுது பிர்ருள் வாலிடைன் பெற்றோர்களுக்கு நல்லதை செய்வது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் தன்னை வளர்த்த ஹலீமா வந்தால் பெருமானார் உட்கார்ந்ததாக ஒரு வரலாறு கூட இல்லை தன்னுடைய துண்டை எடுத்து கீழே போட்டு ஹலீமா சாதியாவை வரவேற்பார்கள் என்று வரலாறு சொல்கிறது பெற்றோர்களை கவனிப்பது என்றார்கள் இன்னொருவர் வருகிறார் நபிய நாயகமே அமல்களில் உங்களுக்கு பிடித்தமானது எது நாயகமே என்று கேட்கிற பொழுது ஹைருல் உம்மூரி அவுசாத்துஹா அமல்களில் எனக்கு பிடித்தமானது நடுநிலையாக நடந்து கொள்வது என்றார்கள் இஃப்ராத் தஃப்ரீத் கூட நடுநிலை தவறாமல் நடப்பது நீதமாக நடப்பது என்றார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்ப அமல்களில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு பிடித்தமான அமல்களும் நிறைய உண்டு அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு பிடித்தமான மனிதர்கள் யார் என்று கேட்டால் நூற்றுக்கணக்கான மனிதர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் இவரை பிரியப்படுகிறேன் நான் இவரை பிரியப்படுகிறேன் என்று சொல்கிறார்கள் அதுல ஒரு பத்தே பத்து பேரை தான் பார்க்க போறோம் ஆண்கள் பத்து பெண்கள் பத்து பெருமானாருக்கு பிடித்தமான ஆண்கள் பெருமானாருக்கு பிடித்தமான பெண்கள் யுஹிப்புன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் பெருமானார் அபூபக்கரை பிரியப்பட்டிருக்கிறார்கள் உமரை பிரியப்பட்டிருக்கிறார்கள் உஸ்மானை பிரியப்பட்டிருக்கிறார்கள் அலியை பிரியப்பட்டிருக்கிறார்கள் ஜுபைர் இப்னு அவாமை பிரியப்பட்டிருக்கிறார்கள் சஅத் இப்னு அபி வக்காஸை பிரியப்பட்டிருக்கிறார்கள் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃபை பிரியப்பட்டிருக்கிறார்கள் முஆத் இப்னு ஜபலை பிரியப்பட்டிருக்கிறார்கள் ஹக்கீம் இப்னு ஹிசாமை பிரியப்பட்டிருக்கிறார்கள் ஹுஸா ஹுசைமத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலாவை பிரியப்பட்டிருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம் ஒரு பத்து சஹாப் அவங்களுடைய வரலாறுகளை கொஞ்சம் பாருங்கள் ஏன் பிரியப்பட்டாங்க பெருமனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு அடுத்து இருக்கிற கலீஃபாக்கள் நான்கு பேர்களிலும் ஒவ்வொருத்தர்ட்டையும் நாலு தன்மை காமில இருந்துச்சு ஒன்று இபாதத் இன்னொன்று பொருளாதார ரீதியாக சமுதாயத்திற்கு உதவுதல் மூன்றாவது வீரம் நான்காவது நீதம் இந்த நாலுமே நாலு பேர்த்திட்டை முறையாக இருந்தது அபுபக்கர் சதி அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலாவினுடைய இபாதத் அல்லாஹு அக்பர் இரவு நேரத்திலே அபுபக்கர் ரலியல்லாஹு தஆலாவினுடைய மனைவி உம்மு ஜமீல் சொல்லுவார்களாம் ஏதோ கறி கருகின வாடை அடிக்குதேன்னு வீட்ல கறிய வச்சு பொரிச்சா அந்த கறி கருகிருச்சுன்னா எவ்வளவு வாட வரும் ஒரு துர்நாற்றம் மூஜபையில் சொல்லுவார்களாம் அறுப்பே பத்த வைக்கவில்லை ஆனால் வீட்டிலே நாற்றம் அடிக்கிறதே என்று தேடி பார்த்தால் அபுபக்கர் அலி அல்லாஹ் தொழுது அழுது அழுது உள்ளே இருக்கக்கூடிய பகுதிகள் நொந்து வெந்து அதன் வாடை வாய் வழியாக வருமா அல்லாஹ்விடத்தில் எவ்வளவு அழுதிருக்க முடியும் அழுதிருக்க வேண்டும் நம்ம என்னைக்காவது அதை செய்திருக்கிறோமா சொர்க்கம் உண்டு என்று சுப செய்தி சொல்லப்பட்டதற்கு பிறகும் கூட அல்லாஹுவிடத்தில் அழுது தொழுதவர்கள் அபூபக்கர் சித்தீக் அல்லாஹு தானா அவர்களின் பொருளாதாரம் எல்லோரும் உமரலி அலியல்ல பாதி கொண்டு வந்தாருன்னா இவர் வீட்டை அப்படியே கொண்டு வந்துட்டாரு மார்க்கத்திற்காக உமர் அலி அல்லாஹுத்தல் அபுபக்கர் அலி அல்லா சம்பளமே எடுக்கவில்லை இருந்து பொருளாதாரம் எடுக்கவில்லை உமர் அலி அல்லாஹுத்தல சொல்கிறார்கள் அபுபக்கரே நீங்க வாட்டுக்கு ஆட்சியை விட்டுட்டு துணிக்கட்டை தூக்கிட்டு வியாபாரத்துக்கு போயிடுறீங்க ஆட்சியை யார் பார்க்கறது உங்களுக்கு சம்பளம் போட்டு தருகிறோம் முதல் முதலில் சம்பளம் ஷஹரியாவை நியமனம் பண்ணுவது உமர் அலி அல்லாஹு தஆலா அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலாவுக்கு சம்பளம் ஏற்பாடு செய்யப்படுகிறது மாதம் மாதம் மாகாணா சம்பளம் அதுல அவங்க மனைவி சும்புடி பிடிக்கிறாங்க பொதுவாவே நம்ம பீவிமார்களுக்கு ஒரு பழக்கம் உண்டு 100 ரூபாய் கொடுத்தா அதுல ஒரு 10 ரூபாய் எடுத்து ஒளிச்சு வச்சுக்குவாங்க ஒரு நாள் அபூபக்கர் எல்லாம் வீட்டுக்கு போகிறார்கள் அருமையான பாயாசம் இந்த பாயாசம் எப்படி என்றார்கள் உடனே அந்த அம்மா சொல்லுச்சு நீங்க கொடுத்த காசுல நான் கொஞ்சம் கொஞ்சமா மிச்சம் பண்ணி அதுல இருந்தா பாயாசம் செஞ்சு கொடுத்தேன் நேரா போனாங்க எனக்கு இந்த காசை குறைச்சிருந்தாங்க இது எக்ஸ்ட்ரா உருகுன காசு அதிகப்படி பட்டு வேண்டாம் உலகத்திலேயே இன்னைக்கு இப்படி சொல்ற ஒரு ஆள் இருக்கா எங்கேயாவது அரசாங்கத்தில் எனக்கு சம்பளம் கூட வேணாம் இருக்கிறத என்னால செலவழிக்க முடியல நீ கொடுக்கிற அறுபதாயிரம் அறுபதாயிரம் எனக்கு செலவில்லை இருபதாயிரம் தான் செலவு அதனால அரசாங்க காத்த அறுபதாயிரம் நீ கொடுக்காத நாற்பதாயிரத்தை அரசாங்கத்தில் சேர்த்து எனக்கு இருபது போதும் என்று சொன்னா தெரு தெருவா லூசுன்னு எழுதி ஒட்டிடுவானுங்க அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம் இல்லையா ஆனால் அபூபக்கர் அலி அல்லாஹு தஆலா பைத்துல் மாலிலிருந்து எவ்வளவு பேணுதலாக எவ்வளவு சம்பளம் பைத்துல் மாலிலிருந்து எடுத்தார்களோ ரெண்டரை வருஷத்துக்கு எவ்வளவு சம்பளம் எடுத்தார்களோ இறக்கிற பொழுது சொன்னார்கள் என் சொத்தை வித்து அந்த சம்பளத்தை பைத்துல் மாலில் சேர்த்து விடுங்கள் என்றார்கள் அரசாங்கத்திலிருந்து ஒரு ரூபாய் எடுக்காமல் ஆட்சி செய்தவர்கள் இந்த பொருளாதாரம் முழுக்க இறைவனுக்காக அர்ப்பணித்தவர்கள் சித்தி சித்திக் அல்லா அதனால் பெருமானார் பிரியப்படுகிறார்கள் அவுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலாவினுடைய நீதம் அல்லாஹு அக்பர் உலகத்திலே அவர்களை போன்ற நீதம் செலுத்தியவர்கள் யாரும் இருக்க முடியாது என்ன பிரச்சனை வந்தாலும் அபூபக்கர் ரலியல்லாஹுவினுடைய காலத்துல ஜகாத் பிரச்சனை வந்துச்சு குர்ஆனை ஒன்று சேர்க்கிற பிரச்சனை வந்தது அதிலே அவர்கள் கையாண்ட வழி உலகத்தில் எந்த தலைவனும் கையாள முடியாத வழி ஜக்காத்தை கொடுக்க மாட்டோம் நாயகத்துக்கு மட்டும்தான் ஜக்காத்தினுடைய சட்டம் நாயகத்திற்கு பிறகு இல்லை என்கிற பொழுது ஜக்காத்தை கொடுக்கவில்லை என்றால் உங்களிடத்திலே போர் தொடுப்பேன் என்றார்கள் அஞ்சா நெஞ்சம் அந்த வீரமும் அந்த நீரமும் நீதமும் அலி அல்லாஹ் இடத்திலே நிறைந்து காணப்பட்டது போர் தொடுப்பே உமர் ரலியல்லாஹு தஆலா இதைத்தான் சொல்லுவார்கள் அலி ரலியல்லாஹுவை போன்று நீதமான மனிதரையும் நான் பார்க்கவில்லை வீரரையும் பார்க்கவில்லை இந்த உமரை வீரர் வீரர் என்று போட்டுகிறீர்களே அபுபக்கருக்கு முன்னால் இந்த உமர் கோரை கோழை அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம் உமரை ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் இருந்த ஐபாதா ஜாபிர் இப்னு சுலைம் சம்பந்தமாக ஒரு நாலு குற்றச்சாட்டு வருகிறது ஜாபிர் இப்னு சுலைம் நாலு குற்றச்சாட்டு யமன் நாட்டு கவர்னர் இவரே காலையில ஆபீஸுக்கு கரெக்டா வர்றதில்லை முதல் குற்றச்சாட்டு அலுவலகத்தை கரெக்டாக வந்து திறக்கிறது இல்ல இரண்டாவது குற்றச்சாட்டு வாரத்துக்கு ஒரு நாள் லீவ் எடுத்துறாரு மூன்றாவது குற்றச்சாட்டு இரவு நேரத்தில் அலுவல்களை கவனிப்பதில்லை நான்காவது குற்றச்சாட்டு திடீர் திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துறார் நான்கு குற்றச்சாட்டுகள் உமர் அலி அழைக்கிறார்கள் விசாரிக்கிறார்கள் உன்னின் மீது நாலு குற்றச்சாட்டுகள் இருக்கிறது என்ன காரணம் என்று கேட்க ஜாபிர் இப்னு சுலைம் சொன்னார்கள் முதல் குற்றச்சாட்டுக்கு நான் பதில் சொல்லுகிறேன் என் மனைவி நோய்வாய்ப்பட்டிருக்கிறாள் என் மனைவிக்கும் என் குழந்தைகளுக்கும் காலையில் இருந்து கிருமத்து செய்து உணவு சமைத்து கொடுத்து விட்டு வருவதற்கு எனக்கு காலதாமதமாகிறது அதனால் தான் நான் லேட்டாக வருகிறேன் இல்லா என்று உமர் அலி அல்லாஹு அவரின் நெற்றியிலே முத்தமிடுகிறார்கள் இரண்டாவது குற்றச்சாட்டு வாரத்துல ஏன் ஒரு நாள் லீவ் எடுக்கிறீங்க யமனின் கவர்னர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா என்கிட்ட இருக்கிற ஆடை ஒரே ஒரு கம்பளி ஆடைதான் அதை துவைத்து காய வைப்பதற்கு ஒரு நாள் ஆகிறது உலகம் பாடம் படிக்க வேண்டும் அதனால்தான் ஒரு நாள் எனக்கு விடுமுறை உமரலி இரண்டாவது முத்தம் கொடுக்கிறார்கள் தெரியலாம் இப்படி ஒரு கவர்னரை எனக்கு அபுல் ஆலமீன் கொடுத்திருக்கிறாரே அல்ஹம்துலில்லா மூன்றாவது குற்றச்சாட்டு பகல் நேரத்திலே அலுவல்களை கவனிக்கிற நீங்கள் ஏன் இரவிலே கவனிப்பதில்லை பகல் முழுவதும் படைப்பினங்களுக்காக இரவு முழுவதும் படைத்தவனுக்காக என்றார்கள் பகலை படைப்பினங்களுக்காக ஒதுக்கினேன் இரவை படைத்தவனுக்காக ஒதுக்கினேன் உமர் அலி எல்லாம் முத்தமிட்டு சொன்னாங்க நானும் என் வாழ்நாளை இப்படித்தான் கழிக்கிறேன் என்றார்கள் பகல் முழுவதும் படைப்பினங்களுக்காக இரவு முழுவதும் நின்று நின்று வணங்குகிறேன் இந்த உமரை கபுல் நீ தண்டித்து விடாத ரப்பே இந்த உமரை நீ தண்டித்து விடாத ரப்பே இந்த உமர் இறந்து விட்டால் கூட இந்த உமர் கட்டிலில் குளிப்பாட்டுவதற்கு படுக்க தகுதி இல்லை அதனால் இந்த உமரை தூக்கி கீழே போடுங்கள் என்றார்கள் சக்கராத்து ஹால்ல கிடக்கிற உமரை தூக்கி எல்லாரும் கட்டல்ல வச்சு தானே குடுப்பாட்டுவாங்க கட்டல்ல படுக்க வைப்பாங்க கட்டிலில் படுக்கிற அளவிற்கு இந்த உமர் சிறந்தவன் அல்ல பாய் இல்லாம வெறும் தலையில தூக்கி போடுங்க என்னுடைய இந்த அவல நிலையை பார்த்து என் ரபுல் அலமின் இறக்கப்பட்டு எனக்கு மன்னிப்பு வழங்குவான் இறக்கப்பட்டு எனக்கு மன்னிப்பு வழங்குவான் என்று சொன்ன அந்த உமர் அலி அல்லாஹு சொன்னார்கள் நானும் இப்படித்தான் கழிக்கிறேன் ஜாபிரே நெற்றியிலே முத்தம் நான்காவது முரளி அல்லாஹு சொன்னார்கள் முதல் முதலில் தூக்கு மேடைக்கு சென்றவர் இஸ்லாத்தில் ஹுபை ஜாபிர் சொல்லுகிறார்கள் தூக்கு மேடையில் ஏற்றப்படுகிற பொழுது எதிரிகள் சொன்னார்கள் ஒரே ஒரு வார்த்தை முகம்மதை பேசிவிடு ஒரே ஒரு வார்த்தை முகம்மதை திட்டுவிடு உன்னை விட்டு விடுகிறோம் என்று சொல்ல முகம்மதின் காலில் முள் தைப்பதை கூட பொருந்திக் கொள்ள முடியாத நாங்கள் என் தலையை கொடுத்தாலும் கொடுப்பேன் தவிர என் தலை போனாலும் போதுமே தவிர பெருமானாரை ஒருபோதும் பேச மாட்டேன் என்று சொல்ல தூக்கு மேடைக்கு ஏறுகிற போது இரண்டு ரக்காத் தொழுதுவிட்டு இரண்டு ரக்காத்தை சுண்ணத்தாக்கி விட்டு தூக்கு மேடைக்கு சென்றார்கள் உபை ரலியல்லாஹு தஆலா களிமாவோடு ஏறுகிறார்கள் ஜாபிர் இப்னு சுலைம் சொல்கிறார் அந்த நேரத்தில் நான் அருகில் இருந்தேன் அந்த நேரத்தில் நான் மட்டும் முஸ்லிமாக இருந்திருந்தால் நான் மட்டும் முஸ்லிமாக இருந்திருந்தால் என் தலையை கொடுத்து உபைவை காத்திருப்பேன் என் தலையை கொடுத்து உபைவை காத்திருப்பேன் அந்த உபைவின் நினைப்பு வருகிற பொழுது நான் மயங்கி விழுந்து விடுகிறேன் உமரே என்றார்கள் உமர் அலி அல்லாஹுத்தலா நெற்றியிலே முத்தமிடுகிறார் உமரின் இபாதத் எப்படி இருந்தது இரவு முழுக்க வணக்கம் அதனால் பெருமானார் பிரியப்படுகிறார்கள் நாயகத்துக்கு பிரியமான மனிதர் யார் என்று கேட்கிற பொழுது உமர் உமரின் பொருளாதாரம் உமர் மட்டுமல்ல யாரெல்லாம் ராங் ரூட்ல சம்பாதிச்சாங்களோ அத்தனை பொருளையும் அரசாங்கத்துக்கு கொண்டு வந்து சேர்த்தவர்கள் உமர் அலி அல்லாஹ் தாம் மகனுக்கு கீழாடை கிழிந்திருக்கிறது மகன் அப்துல்லா வந்து சொல்றாரு பாப்பா எல்லாரும் ஒரு மாதிரியா பேசுறாங்க பாப்பா சின்ன பையன் நம்ம எல்லாம் பேசிக்கலாம் ஏதாவது கிழிஞ்சிருந்துச்சுன்னு சொன்னாக்கா என்னடா தபால் போட்டி வச்சிருக்கிறிய எத்தனை பேர் தபால் போட்டாங்க என்னெல்லாம் பேசுகிற வழக்கம் கிராம பகுதிகளிலே உண்டு உமரலி அல்லாஹு தாலாவுக்கு இறக்க வந்துருச்சு இறங்காத உமர் இப்பொழுது இறங்கி பொருளாளருக்கு கடிதம் எழுதினார்கள் உமர் அலி அல்லா என் பையனுக்கு டவுசர் கிழிஞ்சிருச்சு அதனால அடுத்த மாச சம்பளத்திலிருந்து கொடுத்தீங்கன்னா நான் அவனுக்கு கீழாடை வாங்கி கொடுப்பேன் அப்ப உமர் அலி அல்லாட்ட எவ்வளவுக்கு பொருளாதாரம் இருந்திருக்கும் யோசிக்க வேண்டும் அந்த ஹசான்ஜி பதில் எழுதினார் அடுத்த மாசம் வரை நீங்கள் உயிரோடு இருப்பேன் என்பதற்கு உத்தரவாதத்தை எழுதி கொடுங்கள் நான் காசு தருகிறேன் அடுத்த மாசம் ஒன்னாம் தேதி வரைக்கும் நான் அயாத்தா இருப்பேன் என்று எழுதி கொடுங்கள் பணம் தருகிறேன் உமர் அலி அல்லாஹு தஆலா மகனே அடுத்த மாதம் நான் பணத்தை வாங்கி உனக்கு வாங்கி தருகிறேன் மகனே என்று சொன்னார்கள் என்றால் அன்புக்குரியவர்களே உமரின் பொருளாதார நீதி எப்படி இருந்தது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா ஒரு 1000 ரூபாய் அதிகமா வச்சிருக்காங்க வெறும் 1000 ரூபாய் இந்த ஆயிரம் எங்கே என்று கேட்க இந்த ஆயிரத்திற்கு கணக்கை சொல்லி என்று கேட்க உமர் அலி அல்லாஹ்விடத்திலே கணக்கு கொடுக்கிறார் என்ன கணக்கு கொடுத்தார் ஆயிரத்துக்கு மக்கள் எனக்கு அன்பளிப்பாக கொடுத்த ஆயிரம் என்றார் இவர் இவ்வளவு கொடுத்தாரு நூறு ஐம்பது இருநூறு ஆயிரம் வந்துருச்சு நீ ஆட்சியில் இல்லை என்றால் உனக்கு அன்பளிப்பு கொடுத்திருப்பார்களா மக்கள் நீ ஆட்சி பொறுப்பில் இல்லை என்றால் கொடுத்திருப்பார்களா கொடுத்திருக்க மாட்டாங்க யாருன்னே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது அப்படியானால் இது உனக்கு கொடுத்த லஞ்சம் அரசாங்கத்தில் சேருட்டாங்க காலேஜ் மனு வலிதரலி எல்லாம் ஒரு வார்த்தை நிஜமில்லை அரசாங்கத்தில் சேர்த்தார்கள் வரலாறு சொல்கிறது சாதுபின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா வீட்டுக்கு பெரிய கதவு வச்சிருந்தாங்க பயங்கரமான கதவு உமர் அல்லாஹ் அந்த வழியில போய் பார்த்தாங்க ரெண்டு பேர்த்த கூப்பிட்டு கதவை இடின்ட்டாங்க ஜனாதிபதி வீட்டு கதவு இடிக்கப்படுகிறது கதவை இடின்ட்டாங்க வேகமா வர்றாரு சாதிபின் அபி வக்காஸ் ஏன் என் வீட்டு கதவை இடிச்சீங்க மக்கள் குறைகளை சொல்வதற்கு சொல்லுகிற அமைப்பில் தான் உன் வீட்டில் சாக்கு தொங்க வேண்டுமே தவிர உன் வீட்டில் மக்கள் வந்து குறைகளை சொல்லுகிற பொழுது வீட்டை அடைத்து வைத்துக் கொண்டு இல்லை என்று சொல்வதற்கா இந்த கனவு கூடாது என்றார்கள் உமரின் நீளத்திற்கு இதைவிட என்ன காட்டு சொல்ல முடியும் உமரின் நீளம் ரோம் நாட்டில் ஒரு வறுமையே நடந்தது நதி ஓடல் என்ன நரைமணி கொடுக்கிற பழக்கம் ஒரு பெண்ணை அறுத்து நரைமணி கொடுப்பாங்க அந்த ஆறு ஓடும் உமர் அலி ஆட்சியில் ஆட்சியிலே அம்ர் இப்னு ஆஸ் அவர்கள் கவர்னராக இருக்கிறார்கள் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு கடிதம் எழுதுறாங்க இந்த மாதிரி நரைமணி கொடுக்க போறாங்க உமர் அலி அல்லாஹு ஆற்றுக்கு கடிதம் எழுதினார்களா நரைமணி கொடுக்க வேண்டாம் என்று மக்களுக்கு சொல்ல அமரிபுல் நாசு எல்லாம் கொடுக்காதீங்க ஆடு ஓடும் ஆறு ஓடும் என்று சொல்ல ஓட வேண்டிய நாளில் ஆறு ஓடவில்லை சில நாட்கள் ஆகிறது விவசாயம் எல்லாம் பட்டு போய்விடும் ஆறு ஓடாத ஆறு ஆடு ஓடினால் தான் வயிறு நிரம்பும் நாங்கள் பணி கொடுக்க போகிறோம் என்று உறுதியாக அந்த மக்கள் முன்வர உமர் அலி எல்லாம் ஆற்றுக்கு ஒரு கடிதம் எழுதினார்கள் அமரிபுல் நாசிடத்திலே செல்கிறது உலக வரலாற்றிலேயே ஆற்றுக்கு ஓடுகிற ஆறுக்கு காவிரி ஆத்துக்கு எவனாவது கடிதம் எழுதினா எப்படி இருக்கும் நான் ஒரு கடிதம் எழுதி யார்ட்டையாவது ஒருத்தர் கொடுத்து இது காவிரி ஆத்துல போடு தண்ணி ஓடும்னா நம்மளை ஓட ஓட விரட்டுவான் கடிதம் கொடுக்கறதுக்கு நான் தான் கிடைச்சேனா என்ன பார்த்தா ஒரு மாதிரியா தெரியுதா என்று கேட்பான் ஆனால் அமிர்பின் ஆசிரணி எல்லாகுத்தானா கடிதத்தை கொண்டு போய் போடுவதற்கு முன்பதாக வாசித்து பார்க்கிறார்கள் உள்ள திறந்து பார்த்தா அந்த கடிதத்திற்கு எழுதி இருக்கிறார்கள் உனக்கு எந்த ஆற்றலும் இல்லை ஓடுவதற்கு உனக்கு சக்தி கிடையாது ரப்புல் ஆலமின் ஓட்டினாலே தவிர உனக்கு ஓடும் ஆற்றல் கிடையாது இறைவனுடைய அனுமதியோடு நீ ஓடுவதாக இருந்தால் ஓடு இல்லை என்றால் உன் தண்ணீர் எங்களுக்கு தேவையில்லை படைத்த ரப்புல் ஆலமின் எங்களுக்கு நீர் கொடுப்பான் என்று சொல்ல அன்றைக்கு ஆறு ஓடியது வரலாறு எல்லா ஹதீஸ் நூட்களும் சொல்கிறதே அப்ப அந்த உமர் ஓடாத நதியை கூட ஓட வைக்கிற ஆற்றல் படைத்த இந்த உமரை நீரமங்க மதினமா நகரத்துல அப்படியே நடுங்குகிறது ஊரு நிலநடுக்க வந்துச்சு உமர் அலி அல்லாஹ்வுத்தஆலா வாளை எடுத்து பூமியில வீசுறாங்க அண்ணலின் அடக்கம் இருக்கிற இடத்திலே பெருமானார் அடங்கி இருக்கிற இடத்திலே நீ என்ன ஆடுகிறாய் உன் ஆட்டத்தை நிறுத்துனாங்க நாம சொல்ல முடியுமா உத்தரகாண்ட்ல போய் ஒருத்தன் வாழை தூக்கிட்டு உன் ஆட்டத்தை நிறுத்தினாக்கா என்ன நடக்கும் நம்ம ஆட்டம் நின்று போயிடும் ஆனால் உமரை எல்லா குத்தால செய்தார்கள் மதினாவிலே பூமி நின்றது வரலாறு சொல்கிறது எனவேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உமரை விரும்புகிறார்கள் பெருமானாரிடத்தில் அடுத்து உங்களுக்கு பிடித்தமான மனிதர் யார் என்று கேட்கிற பொழுது உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா என்று சொல்கிறார்களே அன்புக்குரியவர்களே அந்த உஸ்மான் ரலியல்லாஹுவினுடைய இபாதா அல்லாஹு அக்பர் இரவு நேரத்திலே உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா என்பவர்கள் ஒரு நாள் உறங்கியதாக கூட ஒரு வரலாறு இல்லை ஒரு நாள் உறங்கியதாக கூட ஒரு வரலாறு இல்லை அவர்கள் இறக்கப் போகிற பொழுது நாற்பத்தைந்து நாட்கள் முற்றுகையிடப்படுகிறது மஜிது நபவிக்கு பணம் கொடுத்து அதை விஸ்தீரணப்படுத்தியவர்கள் மக்களுக்கு தண்ணீர் இல்லை என்கிற பொழுது வேற ரூமாவை வாங்கிக் கொடுத்தவர்கள் அங்கே ஒளி செய்வதற்கு இவர்களுக்கு அனுமதி இல்லை அந்த தண்ணீரை குடிப்பதற்கு இவர்களுக்கு அனுமதி இல்லை நாற்பத்தைந்து நாள் முற்றுகை அன்று இரவு அன்று இரவு பெருமானார் செல்லல்லாஹு அழிவு செல்லத்தினுடைய அருமை மருமகனார் உஸ்மான் அலி அல்லாஹு தாலாங்கன் அவர்கள் அம்மா நாயிலா கடுமையாக தாகம் அடிக்கிறது அம்மா ஏதாவது தண்ணீர் கிடைக்குமா அம்மா ஏதாவது தண்ணீர் கிடைக்குமா அம்மா மதியமாக்கு நகர் மக்கள் அத்தனை பேர்களுக்கும் நீர் கொடுத்த நீர் கொடுத்த அந்த மனிதருக்கு இன்றைக்கு நாவரட்சி ஏற்பட்டு நாவிலே நனைப்பதற்கு நீர் இல்லை நாயினா தேடிச் செல்கிறார்கள் எங்கோ தூரமாக சென்று ஒரு செம்பிலை தண்ணீரை கொண்டு வர கணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறார் நம்ம பீவி மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னா நாலு அடி அடிச்சு எழுப்பிப்புவாங்க எங்க தண்ணி கொண்டு தண்ணி கேட்டீங்க கொண்டு வந்தா தூங்கிட்டு இருக்கிறீங்க எந்திரிங்க என்று நாலு அடி அடிச்சு எழுப்புவா ஆனால் என் கணவர் உறங்கி பல நாளாகிறது என் கணவர் உறங்கி பல நாளாகிறது அதனால் என் கணவனை எழுப்ப வேண்டாம் என்று நாயிலா அருகிலே நின்று கொண்டிருந்தார்கள் வரலாறு சொல்கிறது கணவனை எழுப்பாமல் எழுந்தவுடன் நீர் கொடுக்க வேண்டும் என்று நின்று கொண்டிருக்கிறார்கள் பூமான் நபிகள் கோமான் செல்லல்லா ஒளிவ செல்லத்தின் அருமை மருமகனார் உஸ்மான் ரலியல்லாஹு குத்தாலா பஜருக்கு பாங்கு சொல்லுகிற நேரத்தில் எழுகிறார்கள் நாயிலா தண்ணீரை கொடுக்கிறார்கள் வேண்டாம் இன்றைக்கு நான் நோன்பை நியத்தி செய்து விட்டேன் என்றார்கள் உஸ்மான் ரலியல்லாஹு குத்தாலா நான் இன்றைக்கு நோன்பை நியத்தி செய்து விட்டேன் இன்று இரவு கண்மணி நாயகத்தை நான் கனவிலே கண்டேன் உமா நபிகள் கோமான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் கண்டேன் உஸ்மா நீ நோன்பு வைத்துக் கொள் உஸ்மா என்னிடத்திலே நீ இன்றைக்கு வந்து நோன்பு திறப்பாய் உஸ்மான் நீ நோன்பு வைத்துக் கொள் உஸ்மான் இன்றைக்கு என்னிடத்திலே நோன்பு திறப்பாய் உஸ்மான் பெருமானார் சொல்லிவிட்டார்கள் நான் இன்றைக்கு சகிதாகி விடுவேன் இன்றைக்கு கொண்டு வந்த நீரை கூட கொடுக்காமல் கொண்டு வந்த நீரை கூட குடிக்காமல் தயாராகிவிட்டார்கள் சகாதத்துக்கு தயாரானார்களே அன்புக்குரியவர்களே அந்த வீரரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரியம் கொள்ளாமல் இருப்பார்களா அதனால்தான் சொன்னார்கள் நான் உஸ்மானை பிரியப்படுகிறேன் ஹஜரத் அலி அடுத்து யாரை பிரியப்படுறீங்கன்னு கேட்கும்போது நான் அலியை பிரியப்படுகிறேன் ஏன்னா அலியிடத்திலும் எல்லாம் இருந்தது வீரம் கல்வி விவேகம் ஞானம் வெற்றி அத்தனைக்கும் சொந்தக்காரர் அந்த அலி அலிரலி அல்லாஹ்வினுடைய வரலாறை புரட்டினால் அது ஒரு வித்தியாசமான வரலாறு ஜமல் போர்க்களத்தில் அலி அல்லாவுக்கு மட்டும் நிகராக யாருமே போர் செய்ய மாட்டாங்க நேருக்கு நேர் அலி போர் செய்து வெற்றி பெற்றவர்கள் உலகத்தில் யாருமே இல்லை அவ்வளவு பெரிய வீரம் காரணம் பெருமை ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிக் கொடுத்தார்கள் ஹைபர் போர்க்களத்திலே அலியே போருக்கு சேர் அலி போருக்கு போன அலி ஹைபர் கோட்டைய கோட்டை கதவு எவ்வளவு பெருசு இருக்கும் அதை எடுத்து கேடயமா சுத்துறாங்க கோட்டை கதவை கேடயமா சுத்தி ஹைபரில் வெற்றி வெட்டி வெட்டிட்டு வரும்போது பெருமாள் சல்லல்லாஹு சொன்னாங்க அழிய இந்த கதவை கொஞ்சம் தூக்குங்களேன்னாங்க அழிலலி இல்லன்னா அசைக்க கூட முடியல என்ன அழியே போர்க்களத்திலே சக்கரமாய் சுற்றிய அழியே இப்பொழுது அசைக்க கூட முடியவில்லையே அது என்னமோ தெரியல நாயகமே அப்ப வந்த வேகம் பெருமாள் சொன்னார்கள் நீ போருக்கு கிளம்பி விட்டால் உன் வலது பக்கம் ஜிப்ரஈலும் இடது பக்கம் மீக்காயிலும் உனக்காக உதவி செய்கிறார்கள் அடியே அதனால் தான் கோட்டை கதவை நீ சுத்த முடிந்தது பழனி அல்லாவினுடைய வீரம் யார் போருக்கு முன்னாடி போனாலும் ஜெயிச்சதே கிடையாது ஜமல் போர்க்களத்துல அலிரலி எல்லாம் வாழ் வீசிட்டு இருக்காங்க அந்த வீச்சில் அம்ரு இப்னு ஆசிரலி எல்லாம் உள்ள வந்தாங்க பார்த்து மேல தூக்கி பார்த்தா அலிரலி எல்லாம் வாளுக்கு பக்கத்துல இருக்கும்னு தெரிஞ்சு போச்சு அம்ரு இப்னு ஆஸ் ஆனா அம்ரு இப்னு ஆஸ் பயங்கரமான ஹக்கீம் ஞானி அலி அலி அல்லாவுடைய வாளுக்கு கீழே நம்ம நிக்கிறோம் கண்டிப்பா நம்ம தலை மிஞ்சாது தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி வாழ்க்கையில் அலி ஒருவரின் அவுரத்தையும் பார்த்ததில்லை மறைவிடத்தை அலி அலி அல்லா பார்த்ததே இல்ல வேட்டையை கழட்டி விட்டாங்களாம் நபிக்கிறதுக்கு வழியே இல்ல ஒரே வழி அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம் இந்த வீரம் எங்கிருந்து கிடைத்தது அலிரலியல்லாவினுடைய ஞானம் கல்வி ஒரு ஆள் திடீர்னு வந்து கேட்டான் எல்லா அரபு மதரசாக்களின் நூட்களிலும் வடிக்கப்பட்டு வரலாறு இது ஒரு ஆள் வந்து அழிரலி அல்லாட்ட இன்ஜினியரிங்லாம் இல்லாத காலம் கணக்க பத்தியே அறியாத காலம் நாலு மூணு எத்தனைன்னு சொன்னாக்க விரல கூட்டுவான் அந்த காலத்திலே ஒருவர் வந்து கேட்கிறார் ஒரு நம்பரை அணிய சொல்ல வேண்டும் அத பத்து வரைக்கும் எந்த எண்ணால் வகுத்தாலும் மீதி வரக்கூடாது ஏழாம் வகுத்தாலும் வரக்கூடாது அஞ்சாம் வகுத்தாலும் வரக்கூடாது நாலாம் வகுத்தாலும் வரக்கூடாது எதில் வகுத்தாலும் வரக்கூடாது அல்பானி ஹம்சமியா மைஸ்ரீன் ஐநூத்தி நாங்க சொல்லி முடிப்பதற்குள் அபாக்க சொல்றாங்க அவங்க ஐநூத்தி இருபது இந்த எண்ணை நீங்க போய் வீட்டில் வகுத்து பாருங்க எதுல வகுத்தாலும் மிச்ச சைபர் தான் வரும் எட்டாம் வகுத்தாலும் ஏழாம் வகுத்தாலும் ஒன்பதாம் வகுத்தாலும் ஆறாம் வகுத்தாலும் அத்தனையும் அடிகளை எல்லாம் அன்றே சொன்னார்களே எப்படி சொன்னார்கள் அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம் போன்ற பெருமானார் ஸல்லல்லாஹு அனைவர் செல்ல அவர்கள் பிரியப்பட்ட சகாபி ஹக்கீம் இப்னு ஹிசாம் ஐந்தாவதாக யார் இந்த ஹக்கீம் பெருமானார் ஸல்லல்லாஹு வச்சல அவருடைய அறிவு திறமையை எல்லோருக்கும் பாராட்டுவார்களாம் ஒரு நாள் ஹக்கீம் இப்னு ஹிசாம் இடத்துல ஒரே ஒரு திருகத்தை கையில கொடுத்து ஒரே ஒரு தீனார கையில கொடுத்து தம்பி ஒரு ஆடு வாங்கிட்டு வாம்மா பெருமானார் அனுப்பி வைக்கிறார்கள் அவர் நேரா சந்தைக்கு போனவர் ஒரு தீனார கொடுத்து ஆட்டை வாங்கி அதே சந்தையில ரெண்டு தீனாருக்கு வித்து ஒரு தீனார் கொடுத்து இன்னொரு ஆட்டை வாங்கி பெருமானார்ட்ட போய் நாயகமே ஆட்டையும் வச்சுக்கங்க தீனாரையும் வச்சுக்கங்கன்னாங்க நாயகம் ஒரு மாறி பாக்குறாங்க என்ன ஆடு ஆட்டை போட்டதா ஆட்டையும் கொடுத்து தீனாரையும் கொடுக்கிறாயே என்ன ஆட்டை போட்டதா இல்லை நாயகமே நான் சந்தைக்கு சென்றே நாயகமே ஒன்றுக்கு ஆடு வாங்கினேன் அந்த ஆட்டை ரெண்டு தீனாருக்கு வித்தேன் அதே சந்தையில மீண்டும் ஒரு தீனாருக்கு ஆடு நீங்கள் கொடுத்த தீனார் அல்லாஹும்ம பாரிக் லஹு ஃபீ யமீனி யா அல்லாஹ் இவருடைய வலது கரத்திலே நீ பரக்கத்தை செய்வாயாக என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள் வீட்டை விட்டு வெளியே போகிற பொழுது வெறும் ஜெபோடு செல்வார்களாம் வீட்டை விட்டு வெளியே போகிற பொழுது மாலை நேரத்திலே திரும்பி வருகிற பொழுது 40000 திருகத்தோடு திரும்பி வருவார்களாம் பெருமானார் செய்த துஆ ஹக்கீம் எனக்கு பிடித்தமானவர் ஹுசைமா எனக்கு பிடித்தமானவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதர்களில் எனக்கு பிடித்தமானவர்கள் ஹுசைமா நூலர் சொல்லி காட்டுகிறார்கள் காரணம் எல்லோரும் ஏற்காத பொழுது ஹுசைமா ஏற்றார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் ஒருவர் இடத்திலே ஒட்டக ஒப்பந்தம் பேசுகிறார்கள் புகாரில பதிவான ஹதீஸ் இது ஒட்டகம் ஒப்பந்தம் பேசுகிறார்கள் பேசி முடித்து விட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பணம் தரதுக்குள்ள இன்னொரு ஆள் வந்து டீலிங் பேசலாம் அவர் கொடுக்கறதோட கொஞ்சம் கூட கொடுத்துறேன் நம்ம வீடு விக்குவோம் இல்லையே ஒருத்தன் இருப்பான் நாலு கோடின்னு இன்னொருத்தன் வருவான் நான் நாலரை கொடுத்துறேன் இந்த ஆளை கலட்டுறதுக்கு என்ன வேலையோ அத்தனையும் பார்த்துட்டு நாலரைக்கு முடிச்சிருவார் அவன் ஏழரையா அலைஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் அன்புக்குரியவர்களை இதை போன்றே பெருமானார் ஸல்லல்லாஹு குளிவச்சலம் இடத்திலே பேசிவிட்டு அதிக பணம் தருகிறேன் என்கிற பொழுது அந்த கிராமவாசி மாறி போகிறார் ஒட்டகத்துக்கு சொந்தக்காரர் பெருமானார் நான் தான் சொன்னேனே என்கிறார்கள் சாட்சியை கொண்டு வா என்று சொல்ல ஹுசைமா பக்கத்திலேயே இல்ல நான் சாட்சி நாயகமே நான் சாட்சி நீங்கள் ரெண்டு பேரும் பேசியதை நான் கேட்டேன் நான் பார்த்தேன் நான் சாட்சி கடைசியில ஒட்டகத்தை கொடுத்தாச்சு சாட்சியை கொண்டு வந்தோடனே ஒட்டகத்தை பெருமானாருக்கு கொடுக்கப்படுகிறது பெருமானார் அழைத்து வந்து கேட்கிறார்கள் என் பக்கத்திலேயே நீ இல்லையே எப்படி சாட்சி என்று சொல்கிறார் நாயகமே அல்லாஹ் ஒருவன் என்று நீங்கள் சொன்னீர்கள் நாங்க என்ன பார்த்தா ஈமான் கொண்டோம் சொர்க்கம் இருக்கிறது என்றீர்கள் பார்த்த ஈமான் கொண்டோம் நரகத்தை சொன்னீர்கள் பார்த்த ஈமான் கொண்டோம் நபியே நாயகமே உங்களின் மீது நாங்கள் வைத்திருக்கிற நம்பிக்கை இருக்கிறது எங்கள் பெற்றோர்களை விட எங்கள் தாயை விட எங்கள் தந்தையை விட எங்கள் பிள்ளைகளை விட நாங்கள் வைத்திருக்கிற நம்பிக்கை ஈவன் இந்த ஒரு ஒட்டகையிலா நீங்கள் பொய் சொல்லிவிடப் போகிறீர்கள் பெருமானார் சொன்னார்கள் ஹுசைமா உன்னுடைய சாட்சி எல்லோரும் ஒரு சாட்சி என்றால் நீ ரெண்டு சாட்சியின் ஸ்தானம் என்றார்கள் நீ இரண்டு சாட்சியின் ஸ்தானம் இதனால் பெருமானார் வாழ்நாள் முழுக்க ஹுசைமாவை பிரியப்பட்டார்கள் வரலாறு சொல்லுகிறது சாதிபின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலாவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரியப்படுகிறார்கள் அதனால தான் துஆ செஞ்சாங்க அல்லாஹும்ம ஷத்தித் ஷக்மா வாஜிப் தஅவதா பெருமானார் துஆ செய்கிறார்கள் இதை போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹசனை பிரியப்பட்டார்கள் ஹுசைனை பிரியப்பட்டார்கள் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா என்பவர்கள் மூளை முழுக்க அறிவை நிரப்பியவர்கள் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சிறிய பிரச்சனை பிரச்சனை பெரிய பிரச்சனை அத்தனை பிரச்சனைகளையும் மாதிபுல் ஜபல் கை வைத்து விட்டால் அந்த பிரச்சனைக்கு தீர்வு உறுதி என்று சொல்லுகிற மாதிபுல் ஜபலை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரியப்படுகிறார்கள் பெண்களில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னை ஃபாத்திமாவை பிரியப்படுகிறார்கள் அன்னை ஹதீஜாவை பிரியப்படுகிறார்கள் வரலாறு சொல்கிறது அன்புக்குரியவர்களே நம்முடைய பெண்மணிகள் ஃபாத்திமாவை போன்று ஆக வேண்டாமா குடும்ப பிரச்சனை வந்தா கூட பெருமானார் கையாண்ட வழி ரொம்ப அழகான வழி பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அலி ரலியல்லாஹு தஆலா பாத்திமா ரலியல்லாஹு வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க அலி ரலியல்லாஹு தஆலா வெளியே உட்கார்ந்து அலி ஒரு பெரிய கவிஞர் அறிஞர் வெளியே உட்கார்ந்து ஒரு பாட்டு படிச்சிட்டாங்க இன்ன நிஷா ஷயாத்தீனுன் ஹுலிக்னலனா நஊது பில்லாஹி மின் ஷர்ரி ஷயாத்தீன் பெண்கள்லாம் எங்களுக்காகவே படைக்கப்பட்ட ஷைத்தான்கள் அவங்க என்ன சோகத்துல இருந்தாங்களோ தெரியல நிறைய கவிஞர்கள் நிறைய படிப்பான் பொம்பளைகளை பத்தி சொல்லும்போது பேய்க்கு ஒப்பாக்குவான் பச்சோந்திக்கு ஒப்பாக்குவான் இந்த பொம்பளைகளை பத்தி அவன் வடிக்கிற வர்ணனைகள் இருக்கிறதே இந்த கவி உலகத்திற்குள்ளே நுழைந்து பார்த்தா அந்த பெண்ணை போட்டு பாடாப்படுத்துவான் எல்லாம் சொன்னாங்க பொம்பளைகள்லாம் எங்களுக்குன்னே படைக்கப்பட்ட ஷைத்தான்கள் ஷைத்தான்களிடத்திலிருந்து நாங்கள் பாதுகாப்பு தேடுகிறோம் நாங்க பாத்திமார் ரலி எல்லாம் உள்ள கேட்டுட்டாங்க நம்ம அம்மாமார்கள் அறிஞ்சினா விளக்கமாறு வரும் ஆனா அவங்க கொஞ்சம் விளக்கமா படிச்சாங்க அவ்வளவுதான் அவங்க சொன்னாங்க அதே மெட்டில அப்ப பாத்திமா எவ்வளவு பெரிய அறிவாளி இன்ன நிஷா ரயாஹீனுன் நல்லக்கும் குள்ளுக்கும் தஸ்தகி சம்மர் ரயாஹீன் பெண்கள் எல்லாம் ரைஹான் மலர்கள் இந்த ஆண்கள் அந்த மலர்களை கசக்கத்தான் முற்படுகிறார்களே தவிர அந்த மலர்களை பற்றி புரிந்து கொள்ளாமலே இருக்கிறார்கள் நாங்கள் அவர்கள் படித்த பாடலும் ரொம்ப இலக்கியத்துல கவிக்கு அப்துல் ரஹ்மான் இது குறித்து அழகாக எழுதி இருக்கிறார் முடிஞ்ச படிச்சு பாருங்க ரொம்ப அழகான கவி காட்ட உண்மை அலிரலி அல்லாவுக்கு வந்ததே கோபம் எனக்கு எதிர்பார்த்தா என் பாட்டுக்கு எதிர்பார்த்தா நேர பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சென்றார்கள் நாயகமே என்று சொல்ல நாம இருந்தா என்ன செய்வோம் நீ படிச்சது ஃபர்ஸ்ட் தப்பு மாப்பிளைய பார்த்து சொல்லுவோம் தம் மகனுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவோம் நீ படிச்சது தப்பு படிச்சதால் தானே ஒரு பொம்பளைய போய் ஓ மனைவிய போய் இப்படி பேசலாமா பெண்களிலே மனைவியும் வந்து விடுவாரே என்றெல்லாம் சொல்லுவோமே ஆனால் பெருமானா செல்லல்லா கொள்கை சொல்லும் அம்மா நீ செய்தது தப்பம்மான் அம்மா நீ செய்தது தப்பு உன் கணவரை எதிர்த்து நீ நடக்காதே அம்மா உன் கணவரை எதிர்த்து நீ நடக்காதே அம்மா உன் கணவரிடத்திலே மன்னிப்பு கேள் அப்பொழுதுதான் நீ சொர்க்கம் செல்ல முடியும் அம்மா என்று சொன்னான் அன்புக்குரியவர்களே இதை போன்ற ஒரு நிலையை யாராவது உண்டா இந்த பாத்திமா ஏற்கும் மனம் கொண்ட பாத்திமா அதனால் பெருமானார் பிரியப்பட்டார்கள் பிதாத்தும் மின்னி ஹதீஜாவை பெருமானார் பிரியப்பட்டார்கள் அஸ்மார் அலி அல்லாஹ்வை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரியப்பட்டார்கள் உம்மு குல்சும் காபிலத்துன் நிசா சமூக சேவை செய்வதில் உம்மு குல்சூமுக்கு நிகர் யாருமே இல்லை அவ்வளவு சேவை பக்கத்து வீடு அக்கத்து வீடு உமர் அலி தஆலாவினுடைய மனைவி நாட்டின் ஜனாதிபதியின் மனைவி ஒரு அம்மா பிரசவ வேதனையில துடிக்குது இந்த அம்மா பாட்டுக்குள்ள போய் பிரசவம் பார்த்துட்டு அமீருல் முஃமினீன் ஆம்பளை புள்ள பிறந்துச்சுன்னு சொன்ன உடனே அப்பதான் தெரியுது வந்தது பிரசவத்துக்கு வந்த ஆயா உமர் அலி அல்லாஹ்வினுடைய மனைவி என்று உம்மு குல்சூம் செய்தார்கள் இன்னைக்கு சமூக அக்கறை இருக்கிறதா பக்கத்து வீட்டுல துடிக்க துடிக்க கத்துனாலும் கதவே திறக்காத சூழல் அல்லவா நம் சூழல் ஒரு தமிழன் அழகான ஒப்பீடு காட்டுகிறான் ரெண்டு சிங்கம் ஒண்ணு காடு ஒண்ணு நாடு ரெண்டு பேசிக்கிச்சான் ரெண்டு சிங்கம் நீ காட்டுக்குள்ள இரு நான் நாட்டுக்கு போறேன் ஒரு வருஷம் கழிச்சு ரெண்டு பேரும் கெட்டு கதிர வச்சுக்குவோம் சந்திச்சுக்குவோம் சரின்னு ஒரு வருஷம் கழிச்சு ரெண்டு சந்திக்குது காட்டு சிங்கத்தை பார்த்தா ரொம்ப மெலிஞ்சு போயிருக்கு ரொம்ப மெலிஞ்சு போயிருக்கேன் அப்ப இந்த நாட்டு சிங்கம் கேட்டுச்சான் ஏன் இவ்வளவு மெலிஞ்சு போயிருக்கிற இப்பதான் மனுஷன் வந்து காட்டெல்லாம் அழைச்சு விட்டான் எல்லாம் கட்டடமாக்கிட்டான் அதனால சாப்பாடே எனக்கு சரியா இல்ல அதனால மெலிஞ்சு போயிட்டேன் இந்த காட்டு சிங்க நாட்டு சிங்கத்தை பார்த்து கேட்டுச்சான் நீ கொழு கொழுன்னு இருக்கிறியே என்ன காரணம் நான் ஒரு அபார்ட்மெண்ட்ல தான் வாழ்றேன் அந்த லிப்டுக்கு பக்கத்துல ஒரு ரூம் இருக்கு அந்த ரூம்க்குள்ள இருந்துக்குவேன் யாரெல்லாம் லிஃப்ட்ல தனியா வர்றானோ அடிச்சு அடிச்சு சாப்பிட்டுட்டே இருக்கிறேன் ஒருத்தன் கூட இது வரைக்கும் கேட்கவே இல்லையே எவன் மூத்தா போயிட்டான் எங்க போனா என்ன போனா எவனுக்குமே தெரியாது அவன் அவன் பாட்டு போயிட்டு இருக்கான் அங்குக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம் இதுதான் நம் சமூகத்தின் நிலைப்பாடு ஆனால் அந்த உம்மு குல்சும் சமூகத்திற்காக வாழ்ந்தார்கள் பெருமானார் உம்மு குல்சுமை பிரியப்படுகிறார்கள் பெருமானார் செல்லல்லாக அலைஹி செல்ல அவர்கள் உம்மு ஹக்கீமை பிரியப்பட்டார்கள் வரலாறு சொல்கிறது அந்த அம்மா நானே போர்க்களத்தில் ஷஹீதாக வேண்டும் என்று அந்த அம்மா சொன்னாங்க துவா செய்தார்கள் போர்க்களத்திலே ஷஹீதானது ஷிஃபா பின் ஹாரித் முதல் மல்லிமா கல்வி கொடுத்தவர் அந்த பெண்மணி அதனால் பெருமானார் பிரியப்படுகிறார்கள் ஹிந்தாவை பிரியப்பட்டார்கள் குழந்தை வளர்ப்பிலே ஹிந்தாவுக்கு நிகர் யாரும் இல்லை என்று பெருமானார் பிரியப்படுகிறார்கள் ஹவுலாவை பிரியப்பட்டார்கள் அபு அலி அல்லாவினுடைய மனைவி உம்மு தகதாவை பெருமானார் சரல்லா அலைஹி பிரியப்பட்டார்கள் உம்மு சுனைமை பிரியப்பட்டார்கள் வரலாறு தொடர்ந்து செல்கிறது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த விஷயங்களை பிரியப்பட்டார்கள் யுஹிப்புல் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அர்ரமி அம்பெறிவதை பெருமானார் பிரியப்படுவார்களாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம்பெறிந்தால் ஒரு அம்பு கூட தவறாது எல்லா ஹதீஸ் நூல்களும் சொல்லும் தவறச் சென்றாலும் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அதை சரிபடுத்தி விடுவார்களாம் பெருமானாரினுடைய 100 அம்பில் 99.9 இல்ல அந்த நூறுமே பாஸ் தான் அம்பரிவரை வரை பெருமானார் பிரியப்படுவார்கள் நபிகள் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஹிப்புர் ரிஃப்க வல் அனாத் நிதானத்தை பிரியப்படுவார்கள் எந்த விஷயமாக இருந்தாலும் உதைபியா ஒப்பந்தம் எவ்வளவு சிக்கலான பிரச்சனை உதைபியா ஒப்பந்தத்தின் பிரச்சனை ஒப்பந்தம் எழுதப்படுகிறது எழுதுகிற உடனே எப்படி எழுதப்படுகிறது அலி ரலியல்லாஹு எழுதுகிறார்கள் மின் முஹம்மதின் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிச்சு பார்த்த உடனே எதிரிகள் இதுல தானே பிரச்சனையே முகமது இப்னு அப்துல்லான்னு எழுது ரசூலுல்லாங்கிறத தானே நாங்க ஏக்கல அது என்ன முகமது ரசூல் என்று எழுதி இருக்கிறார் இதை அழி அழிநலி எல்லாம் அழிப்பாங்களா எழுதியதை நான் ரசூலை அழிப்பதற்கு எனக்கு சக்தி இல்லைன்றாங்க நாயகம் வந்து சொல்றாங்க சரி அழிச்சிரு நாயகமே ரசூல் என்பதை என் கையால் அளிக்க எனக்கு மனமில்லை நாயகமே என் கையால் மனதால் அல்ல வெறும் கையால் அளிப்பதற்கு கூட இந்த அளிக்க மனமில்லை பெருமானார் செல்லல்லாஹ் ஒளிவசனம் எவ்வளவு நிதானமாக கையாளுகிறார்கள் தன் கையால் அழித்து விட்டு இப்பொழுது எழுதி முகம்மது பின் அப்துல்லா எவ்வளவு நிதானமாக நடக்கிறார்கள் அவன் போட்ட ஒப்பந்தம் ஓர வஞ்ச ஒப்பந்தம் இந்த வருடம் நீங்கள் உமரா செய்யக்கூடாது வந்தவர்கள் திரும்பி செல்ல வேண்டும் யாரெல்லாம் எங்கிருந்து வருகிறார்களோ அவர்களை திருப்பி அனுப்ப வேண்டும் இருந்து மதீனாவுக்கு வந்தா திருப்பி அனுப்பிச்சிடணும் ஆனால் இருந்து யாரெல்லாம் மக்காவுக்கு வருகிறார்களோ ஒரு ஆளை கூட நாங்க அனுப்ப மாட்டோம் வச்சுக்குவோம் உண்மை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிதானமாக கையாண்டார்கள் சரி என்றார்கள் காரணம் இரண்டு ஆண்டுகளில் வெற்றி இந்த நிதானத்திற்கு அல்ல சொல்வார்கள் ஒரு சஹாபி வந்து சொல்றார் நவிய நாயகமே நவிய நாயகமே நம்ம வீட்டை சுற்றிலும் என் வீட்டை சுற்றிலும் மழை பெய்ற மாதிரி கனவு கண்டேன் நாயகமே என்று சொல்ல உமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைவ செல்லும் இஸ்லாத்திற்கு வெற்றி வரப்போகிறது என்றார்கள் இஸ்லாத்திற்கும் இஸ்லாமியர்களுக்கும் வெற்றி வரப்போகிறது யார் மழையை பார்க்கிறார்களோ அவர்கள் வெற்றி வரப்போகிறார்கள் என்றார்கள் உமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைவ செல்லும் அவர்கள் இன்னொரு சஹாபி வருகிறார் நல்ல கனவை சொல்லிட்டா பெருமானார் ஆனந்தம் அடைவார்களாம் இன்னொரு சகாபி வருகிறார் நாயகமே நான் பாங்கு சொல்ற மாதிரி கனவு கண்டேன் நாயகமே பாங்கு சொல்ற மாதிரி கனவு கண்டேன் நாயகமே நம்மால இருந்துச்சுன்னு சொன்னா நம்ம மனைவிட்ட சொன்னா நல்ல மோதினார் வேலையை பார்த்திருக்க பாரு பாங்கு சொல்ற மாதிரி கனவு கண்டியா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்று சுபுகுக்கு அந்த சஹாபியை பாங்கு சொல்ல சொன்னார்கள் பாங்கு சொல்லுகிறார் சொல்லி முடித்ததற்கு பிறகு இந்த ஆண்டு நீ ஹஜ்ஜி செய்வா என்றார்கள் யார் பாங்கு சொல்வதை போன்று கனவு காணுகிறாரோ அவர் ஹஜ்ஜி செய்வார் என்று பூமா நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்களே பெருமானார் தயாமுன் வலது பக்கத்தை எப்பொழுதுமே பிரியப்படுவார்களாம் இன்னைக்கு நம்மால சர்வசாதாரணமே இடது கையில எடுத்து எடுத்து குடிக்கிறாங்க அது ஒரு ஸ்டைல் நின்னுகிட்டு சாப்பிடுறது இடது கையில குடிக்கிறது இது ஒரு ஸ்டைலாகவே இன்றைக்கு கையாண்டு கொண்டிருக்கிறோம் பூமா நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பாடுகளில் எதை பிரியப்படுவார்கள் ஆடாக இருந்தால் மும்சப்பையை பிரியப்படுவார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சுரக்காயை பெருமானார் பிரியப்படுவார்கள் இதற்கெல்லாம் மேலாக ஆறு சிகாவு சீத்தாவிலும் எழுதப்பட்ட ஒரு வரலாறு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பாட்டில் எதை பிரியப்படுவார்கள் காண யுகிப்பு நபியு செல்லல்லா அலைஹி வஸல்லம் எல்லோரும் சேர்ந்து சாப்பிடுவதை பிரியப்படுவார்கள் என்ன சாப்பிடுறதுங்கிறது வேற எல்லோரும் சேர்ந்து சாப்பிடுவதை பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரியப்படுவார்கள் அடியார்களில் யாரை பிரியப்படுவார்கள் அல் அத்கியா தக்வா உள்ளவர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரியப்படுவார்கள் இடங்களில் மஸ்ஜிதை பெருமானார் பிரியப்படுவார்கள் வீடுகளில் எந்த வீட்டை பிரியப்படுவார்கள் தெரியுமா எந்த வீட்டில் யத்தீம் இருக்கிறாரோ யத்தீமை பராமரித்து வளர்க்கிறார்களோ அந்த வீட்டை பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரியப்படுவார்கள் நானும் யத்தீமை வளர்ப்பவன் என்னுடைய பதவியை இவர் ஏற்றிருக்கிறார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரிய செய்யப்படுவார்கள் உமான் ஜிஹாதில் எந்த ஜிஹாத் கலிமத் அதிலின் இந்த சுல்தானின் ஜாயிர் அநீதிக்கு எதிராக குரல் கொடுப்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரியப்படுவார்கள் என்று பிரியத்தின் தொடர் சென்று கொண்டே இருக்கிறது அன்புக்குரியவர்களே பெருமானார் எதையெல்லாம் பிரியப்பட்டார்களோ யாரையெல்லாம் பிரியப்பட்டார்களோ என்னென்ன சூழலையெல்லாம் பிரியப்பட்டார்களோ அதை நாமும் பிரியப்பட்டு அண்ணனோடு சொர்க்கத்தில் நுழைகிற தௌஃபீக்கை ரபுல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக வாஹ்ரு தாவானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وبارك وسلم عليه ربنا اتمم لنا نورنا واغفر لنا انك على كل شيء قدير ربنا حبب الينا الايمان وزينه في قلوبنا وقرح الينا الكفر والفسوق والعصيان واجعلنا من الراشدين واجعلنا من المهديين وجعلنا من الفائزين وجعلنا من المتقين وجعلنا من عبادك الصالحين ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعليه وصحبه أجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على على محمد يا ربي صل عليه وسلم